திருச்சிற்றம்பலம் நாடு வடநாடு ஸ்தலம் பருப்பதம் திருச்சிற்றம்பலம் சுடு அணியுமிழாகும் சூழ்தர அரை கசைதான் இடுமணி எழிலானை ஏரலன் தேரீ விடமணி மிடருடையான் மேபிய நெடுங்கோட்டு படுமணி விடு சுடரார் பருபதம் பரபுதோமே நோய் புல்கு தோல் திரைய நரைவரு நுகருடம்பில் நீ புல்கு தோற்றமெல்லாம் நினையுள்கு மட நெஞ்சே வாய்ப்புல்கு தோத்திரத்தால் வலம் செய்து தலை வணங்கி பாய்புலி தோலுடையான் பருபதம் பரவுதுமே துணியுரு துயர்த்தீர தோன்றியோர் நல்வினையால் இனியுரோ பயனாதல் இரண்டுர மனம் வையேல் கனியுரு மரமேறி கருமுசுக்கழையுகளும் பனியுரு கதிர்மதியான் பருப்பதம் பரவுதோமே கொங்கணீனரும் கொன்றை தொங்கலன் குளிர் சடையான் எங்கள் நோயகல நின்றான் என வருளீசனிடம் ஐங்கள் நைவரி சிலையான் அனங்கனை அழகழித்த பைங்கண் வள்ளேருடையான் பருபதம் பரவுதோமே துறை பல சுனை மூழ்கி தோமலர் சுமந்தோடி மறையொலி வாய் மொழியால் வானவர் மகிழ்ந்தேத்த சிறையொலி கிளி பயிலோ தேனினம் ஒலியோவா பறைபடு விளங்கருவி பருபதம் பரபுதோமே சீர்கழு சிறப்போபா செய்தவ நெறி வேண்டில் ஏற்கழு மட நெஞ்சே இரண்டுற மனம் வையேல் கார்கழு நருங்கொன்றை கடவுளை திடம் வகையால் பார்க்கழு புகழோவா பருபதம் பரவுதும் புடை புல்கு படற்கமலம் புகையோடு விரை கமழ தொடை புல்க நறுமாலை திருமுடி மிசையேற விடை புல்கு கொடியேந்தி வெந்த வெண்ணீரணிவான் படை புல்கு மழுவாளன் பருபதம் பரபுதோமே நினைப்பெனும் கிணற்றை நின்று நின்றறையாதே மனத்தினை வழி தொழிந்தேன் அவல வந்தடையாமை கனைத்தெழு திரள் கங்கை கமல் சடை கரந்தான் தன் பனை திரள் பாயருவி பருப்பதம் பரபுதோமே மறுவிய வல்வினை நோய் அவலம் வந்தடையாமல் திரோவொரு அமர்ந்தானும் திசை முகம் உடையானும் இருவரும் அறியாமை எழுந்ததோரெறி நடுவே பருவரையுற நிமிர்ந்தான் பருபதம் பரபுதோமே சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் கொண்டர் மடம் கொண்ட விரும்பியராய் மயங்கியோர் பேய் தேர்பின் குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போதுமின் குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினான் பருபதம் பரவுதோமே வெண்செனல் விளை கழனி விழபொலி கழுமலத்தான் பண் செல பல பாடல் இசை முரல் பருப்பதத்தை நன் சொலினார் பரபு ஞான சம்பந்தன் நல்ல ஒன் சொலின் இவை மாலை ஒருவெண இத்தலம் வடதேசத்தில் உள்ளது ஸ்ரீசைலம் என்றும் மல்லிகார்ஜுனர் என்றும் வழங்குகின்றது சுவாமி பருப்பதேஸ்வரர் அம்பாள் பருப்பதமங்கை அம்மை திருச்சிற்றம்பலம்